கொள்ளலார் வரைக்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அவர்தான் அந்தனம் அவர்தான் எந்த உயிரினத்திலும் அன்பு செலுத்துவது என்றால் அதான் அந்தனம் அதான் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டோடுதலான் அந்தனர் அப்ப அந்தனங்கிறது எப்படி பிடிக்கணும்னா அம் தனர் அம் அழகான தனர் குளிர்ந்த கருணையுடையவர் தன்னியர் என்பது தன்னர்னு வந்துட்டு அம் தனர் அழகான தன்னலி உடையவர் தன்னலினா கருணை உடையவர் கருணைன்னா மனித எல்லையில மட்டுமல்ல ஓர் உயிர் முதல் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினி அந்த ஓரறிவு பயிரை கண்டா கூட வாடுவோம் அவர் தான் அந்த அப்ப எல்லா உயிரத்திலும் அன்பு செலுத்துகின்ற ஒரு ஆன்மாதான் அந்தனர் என்று ஜாதி பெயர் அல்ல பண்பின் பெயர் அது என்று இப்படி அழிவந்த அந்த நனை எல்லாம் ரொம்ப பாருமையா தனக்கு செய்த கருணை பெருக்கு முன்னானை மூவர்க்கு முன்னானை அது கொஞ்சம் மாத்திக்கணும் முன்னானிங்கிறது என்னன்னு யாருக்கு முந்தியவன் என்று கேட்டா இந்த மூவர்க்கு அதுக்கிற முன்ன போடணும் மூவர் மூவர்க்கு முன்னானை பிரமன் பெருமாள் குருதிரன் இந்த மூணு பேர் இருக்காங்களே இந்த மூவருக்கும் முந்தியவன் முதியவன் அல்லவா அதனாலதான் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே இந்த உலகத்துல எது முந்திய பொருள் எது முந்திய பொருள் எது முந்திய பொருள் எது முந்திய பொருள் சொல்லி இது முந்தியது என்ன அதுக்கு முந்தியது எங்க பெருமான் முன்னை பழம்போருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனி அருமையா எனவே அப்படி மூவர்க்கும் முன்னானி அந்த மூன்று பெருமக்களுக்கும் முன்னே இருந்த பெருமான் முற்றுமாய் முற்றுமாயினார் முற்றும்னா எங்கும் இருந்திருப்பான் ஆண்டவன் எங்க இருக்கிறான் எங்க இல்லை தீர்ந்து போச்சு விடையே நின்று ஐயா ஆண்டவன் எங்க இருக்கிறான் எங்கு இல்லை தாய்மானார் வந்தார் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரணானந்தமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விஞ்சு போனாங்க பார்க்கும் இடம் எங்கும் நீ எங்கடா பார்க்கிற அங்கெல்லாம் எங்க பெருமான் இருப்பார் போடான்ட்டு கண்ணை மூணா உள்ளே இருப்பார் கண்ணை திறந்தா வெளியில இருப்பார் நான் இப்படி பார்ப்பேன் அங்க இருப்பார் இப்படி பார்ப்பேன் அப்படி இருப்பேன் இங்க பார்க்க <laughs> பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூர்ண ஆனந்தமே இதை வச்சு பாரதியார் பாரதியார் நல்ல சமயப்பட்டுடையவர் இல்ல நான் ரொம்ப அருமையாக காக்கை நிலே நந்தலாலா கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்க அப்படி உட்கார்ந்துருக்குது அப்படி அந்த ரெக்கை எப்படி இப்படி வச்சு தண்ணி நில் அணிஞ்சிருந்ததுன்னு அப்படி இப்படி வளர்த்தோம் அப்படி பார்த்தவொடனே அந்த சிறகுல கூட கண்ணபிராணி நான் உன்னைத்தான்ப்பா பாக்குறேன் காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா பாருங்க இது இருபதாம் நூற்றாண்டு பாட்டு தாய்மானார் பதினஞ்சாம் நூற்றாண்டு பாட்டு பதினஞ்சாம் நூற்றாண்டு எப்படி சொன்னார் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரணானந்தமி அது தாய்மானார் அது அந்த நூற்றாண்டு வாக்கு அப்படி இருந்தது அவர் பெரிய ஞானி பாரதியார் இதுதான் நூற்றாண்டு இவர் சாதாரணமாக சின்ன பிள்ளைகளோடு பாடுமாறு பாடும்போது காக்கை சிறகினிலே நந்தலாலா புன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் அண்மை காலத்துல வாழ்ந்த அதான் நான் என்ன சொல்றேன் பாரதியார் விழாவில் கொண்டாடுறாங்கல்ல யாராவது அவருடைய சமய உணர்வை ஒரு ஒரு வரி எடுத்து சொல்றானா முற்றுக்கும் பின்னானி பிஞ்சகனை பிஞ்சகன் என்ன தலைக்கோலம் நல்ல அந்த சடை இருக்குதே அது அப்படியே அருமையா அப்படி முடித்து மேல கங்கை இருக்கிறது அந்த தலையை பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த தலையை அந்த பிஞ்சகனை பேணு பெருந்துரையில் மன்னானை ரொம்ப அருமை பேணு பெருந்துரையில் எல்லாராலும் விரும்பப்படும்படியான பேர் பேணுதல் விரும்புதல் எல்லாராலும் விரும்பப்படுமையான திருப்பெருந்துறையில மண்ணானை பாத்தீங்களா எந்த சொல்லி எந்த என்னன்னா போட்டிருக்க ரெண்டு சொல்லி என்னன்னா போட்டிருக்கோம் ரெண்டு சொல்லி என்னன்னா போட்டா மண்ணானம்னா மண்ணுதல்னா நிலை பெற்றிருப்போம்னு அர்த்தம் நிலை பெற்றிருப்போம் ரெண்டு சொல்லி என்ன போட்டா மூணு சொல்லி போட்டுட்டா தொலைஞ்சது என்ன சொல்றோம் தொலைஞ்சோம்னு அதனாலதான் என்னென்ன பாத்துக்கணுமல்ல நல்ல மூணு சொல்லி போடவே கூடாது மண்ணுகதில்லை வளர்கணம் பத்தர்கள் அங்கெல்லாம் நிலை பெற்று இருப்பதாக என்றெல்லாம் சொல்லப்படுது அதே மூணு சொல்லி போட்டா அப்படி அங்க போய் மண்ணுதல் என்ன தெரியுமில்ல மூணு சொல்லி போட்டா கழுவுதல் அர்த்தம் மண்ணுக மூணு சொல்லி கழுவுதல் அர்த்தம் இந்த ரெண்டு சொல்லி போட்டா நிலை பெற்று இருக்கிறார் எவ்வளவு அருமையான மொழி எந்த என்னென்ன போட்டா என்னன்னா நீ தமிழனே அல்ல தமிழன் தமிழர் தான் அதனால மண்ணானை நிலை பெற்றிருப்பவன் வானவனை எங்க தேவலோகத்தில் எல்லாம் அதற்கு மேலும் இருக்கின்ற பெரியவன் மண்ணானை பக்கமா இருக்கு வானவனை மாதியலும் பாதியனை கூடவே உமையம்மையோடு கூட இருக்கின்ற பெருமான் பாதியனை தென்னானை தென்னான்னர் என்ன தென்னான்னர் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இப்படி சொன்னது மணிவாசகர் தான் அவன் எங்கும் இருப்பவன் தான் ஆனா தென்னாடு ரொம்ப அதிகமான சிறப்பு தென்னன் பெருந்துடையா அப்படிதான் இருக்குது அதனால நம்முடைய சேக்கடார் பெருமான் இந்த மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீவிரா திரு தொண்ட தொய்தர போதுவார் என்கிறார் மாதவம் செய்த தென் திசைங்கிறது என்னது அப்படி இந்த தென் திசை என்ன மாதவம் பண்ணிச்சு அதெல்லாம் சேக்கடார் ரொம்ப அருமையா சொன்னார் தென்னாட்டில் தான் என் தடிக்கு விழுந்தா கோயில் இருக்குது திருக்கோயில் இருக்கு என்ன தென்னாட்டில் தான் தடிக்கு விழுந்த கோயில் இருக்கு வேற நல்ல முறையான கோவில் வழிபாட்டுக்கு உரியதான கோவில் குடும்பம் வரைக்கும் வழிபாடுங்கிறது இப்ப கொஞ்சம் வேணா குறையிற மாதிரி இருக்கு தவிர இருந்தாலும் பிற பிற நாடுகளை நோக்க நம்முடைய நாட்டுல வழிபாடு ஆறு காலம் அது பாருங்க திருவண்ணாமலை ரொம்ப அருமையா இருக்கிறேன் இப்ப அதுவும் பல பல இடங்கள்ல அர்த்தஜாமத்துக்குன்னு சில பேர் போறவங்க இருக்கிறாங்க மயிலாடுதுறையில அப்படி இருக்குது மயிலாடுதுறையில அர்த்தஜாமத்துக்கு ஐயா தினமும் அர்த்தஜாமம் பார்க்காம நாங்க படுக்கிறது இல்லை சில பேர் கால சந்தி பார்க்காம படுக்கிறது இல்லை நம்ம இதுல சிதம்பரத்துல ஆறு காலத்திலையும் கூட்டம் இருக்கிறது சிதம்பரம் தான் ஏன் அப்படின்னாரு சில பேர் காலையிலேயே அந்த பால் அபிஷேகம் பாக்குறவங்க வெளியில பணிக்கு போறவங்களா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி போறவங்கலாம் பால் அபிஷேகம் பார்த்துட்டு நடராஜா நல்லபடி ஆகணும்னு கூப்பிட்டு வந்துருவான் இந்த ரெண்டாம் காலம் பாக்குறதுங்கிறது சில பேர் ஆபீஸுக்கு போறதுக்கு முன்ன பாப்பாங்க சில பேர் ஆபீஸுக்கு போற போது பார்ப்பான் அதான் ரெண்டாம் காலம் ஒன்பதாவது மணி உச்சி காலம் நல்ல பூஜை எல்லாம் பண்றவங்க படிபாடெல்லாம் செஞ்சுட்டு ஆரம்பரம் உச்சிக்காலம் பேசுறது போய் சாப்பிடுவாங்க அதே போல சாயரட்ச மாலை ஆறு மணிக்கு அது பல பேர் பார்ப்பாங்க ரெண்டாம் காலம் இந்த கொஞ்சம் கடை கடை கட்டிட்டு வர்றவங்க இருக்காங்க ரெண்டாம் காலம் அர்த்த ஜாமம் அப்படி சில பேர் பார்த்தோம் நடராஜாவை பார்த்துட்டு தான் நான் படுக்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா ஆறு காலமும் விடாமல் வழிபாடு செய்கின்ற இடம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பக்தி வளர்ந்துருக்குது வளர்ந்துருக்குது கொஞ்சம் அது முறையா வளர்ந்தா தேவலாம் பக்தி வளர்ந்துருது கொஞ்சம் முறையா ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சிட்டு போகாம கொஞ்சம் அமைதியாக போனா நல்லது அது இப்ப பழனிலாம் வந்து பழனிலாம் நம்ம இப்ப பழனி போனா எனக்கு என்ன ஒரு பெரிய எங்கேயாவது இந்த மாதிரி பழனியோ எல்லாம் நல்ல புண்ணியம் நானே தென்னாட்டில் சிறப்பாக இணைஞ்சொல் இருக்கின்ற பெருமான் காவானை அல்லது இப்படி கூட பிரிக்கலாம் தென் ஆனை காவானை அப்படி கூட பிரிச்சுக்கலாம் தென்னகத்தில் இருக்கிற திருவானைக்காவலில் இருக்கின்ற பெருமானி அதோட சொல்லுங்க தென்னானி காத்து கொண்டிருப்பு காவானை தென்பாண்டி நாட்டானி இந்த தென்பாண்டி நாட்டை ஏன் சொல்றார் அப்படின்னா சில பேர் ஆரம்பிச்சிட போறான் அல்லவா அவர் பாண்டி நாட்டுக்காரர் அதனால சொன்னார் அப்படி சொன்ன மணிவாசகர் அல்லர் நம்மள ஒரு ஆள் நடத்தம் நம்ம ஊரு நம்ம சுற்றம் நம்முடைய வீடு என்று அவங்க ஞானியா ஞானியா ஏன் தென்பாண்டி நாட்டில் சொல்றாரு இங்க பாருங்க தென்னா இது இதுல கூட தென்னாவுடைய சிவையை போற்றி என்ன ஆட்டவர்க்கு எரிவாக போகும் இதுல பாருங்க தில்லை உள் கூத்தணி தென்பாண்டி நாட்டாணி தில்லையிலிருந்து திடீர்னு மதுரை ஓடுது ஏன் வருது அப்படின்னா எங்க எங்க முண்டங்கள் ஆராய்ச்சி பண்றேன் அவர் ஊர் திருவாதபூர் அதனால சொல்றாருன்னா அரைஞ்சு வழி தரும் கூப்பையெல்லாம் அப்படின்னு மணிவாசர் ஆக மாட்டாரா என்ன பொருள் தென்பாண்டி நாட்டில் வந்தது மதுரையில் வந்துதான் பெருமான் தான் மட்டுமல்ல குடும்பமே வந்தது எப்படி வந்தது முதல்ல அம்மா வந்து தடாதக பிராட்டியாராய் தோண்டி அவதாரம் பண்ணி அந்த நாட்டை ஆண்டாங்க அப்புறம் இந்த அம்மாவை மணப்பதற்காக யார் வந்தார் சொக்கநாதர் அங்கிருந்து வந்தார் கைலாயத்துல இந்த அம்மா அப்பா வந்ததுனால முருகப்பெருமான் உக்ரகுமார பாண்டியன் அவதார படலம் திருவிழாடல் இருக்கலாம் திருவிழாடல் எனவே பெருமானே தானும் தன் தையலுமாய் தன் மகனுமாய் வந்து ஆட்சி செய்த இடம் மதுரை வேற எங்கேயும் ஆட்சி செய்தா இல்லை ஆதலால் தான் தில்லையுள் கூத்தணி செம்பாண்டி நாட்டாணி அல்லல் பிறவி அறுப்பாணி ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி எங்க சொல்லணும் திருவடிக்கீழ் சொல்லி எப்படி சொல்லணும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லி அருமை அதான் சிவபுராணத்தை விடாம சொல்லுங்க முருகா அதனால தென்பாண்டி நாட்டில் இருப்பது காரணம் அந்த பெருமான் எவ்வாறு வந்து ஆட்சி செய்த இடம் நம்முடைய மதுரை அல்லவா அதனாலதான் இவ்வாறு சொல்லப்பட்டது தென்பாண்டினா எங்க இருக்குது கா தென் ஆனை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை எனக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமான் என்னானை என்னப்பன் என்பார்கட்கு இன்னமுதை என்னுடைய தலைவன் என்னுடைய அப்பன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்களுக்கு இன்னமுதா சிவன் என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் எப்படி வராம இருக்கு பாட்டு என்னப்பன் எங்க அப்பா எம்பிரான் எனக்கெல்லாம் தலைவன் ஐயா உங்களுக்கு மட்டுமானாரு எல்லாருக்கும் தானீசன் அருமையான பாருங்க என்ன எங்க இதுல இருக்கு சாதல் என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் என்ன துண்ணம்பை கோவனமாய் எண்ணுமது என்னது ஏண்டி இப்படி இருக்கிற பெருமான் ஏண்டு கோவனத்தை கட்டிட்டு இருக்காரு பெரிய நமக்கு நமக்கு அப்பாவா இருக்காரு எல்லாருக்கும் அப்பாவா இருக்காரு தலைவனா இருக்காரு எல்லாம் சரி எட்டு கண்ணு விட்டு எரியுது <laughs> ஆனா இடுப்புல பார்த்தா கோவனமா இருக்குது என்ன அது கூட துண்ணம்பை துண்ணம்பைன்னா அங்கங்க தைக்கப்பட்டிருக்கு சிவ சிவ ஒட்டு துண்ணம்பை கோவனமாய் என்னும் அது என் பார்த்தா பொடி மக்கு கோவனம்னா நீ நம்ம வீட்டுல இருக்கவங்க அண்ணன் தம்பி எல்லாம் கட்டுறாங்களா அது மாதிரி நினைச்சுக்கிட்டு துணியில கடிச்சு மண்ணு காலை பொண்ணு பொருள் மறை நான்கே வான் தரடாய் தன்னையே கோவனமாய் காத்தினுங்கான் பாழலோ அதனால மண்ணுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான்சர மண்ணுகளை துண்ணு பொருள்ங்கிறது அந்த துணி மறை நான்மறைங்கிறது அந்த இடுப்புல இருக்கிற அரைஞான் கயிறு எனவே கயிறுன்னா நம்ம கயிறு இல்லடி நான்கு வேதம் துணின்னா நம்ம கிழிச்ச துணி இல்லடி ஆய கலைகள் அறுபத்து நான்குன்னு சொன்னியே அந்த கலைகளும் பொருளும் அதெல்லடி கோவணும்னா தெரியலடி அதனால சொல்லிவிட்டேன் மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ விளையாட்டம் இந்த விளையாட்டம் மண்ணு கலை பொண்ணு பொருள் மறை நான்கேவான் சரடாய் தன்னையே கோவனமாய் சாத்தி நின்றான் அருமையா பல செய்திகளை திருவாசகம் நமக்கு அடிக்க சொல்லுவோம் எனவே என் நானை என் அப்பன் என் பார்கற்கு இன்னமுதை அண்ணானை அன்னையா இருப்போன் அல்லவா அண்ணானை அம்மானை அம்மையாக இருப்பான் அது அன்னைனாலும் அம்மையினாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அல்லவா அப்படி அண்ணானை அல்லது இப்படி கூட சொல்லலாம் இன்னமுதும் அண்ணானை அமுது போன்று இருக்கின்றவனாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு அம்மானின்னு வச்சாலும் சரி அம்மானை பாடுகுங்க அம்மானாய் பிறர்க்கரிய பெம்மானை பெம்மான் பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெற்றின தன்மை அவனுடைய தன்மை அவன் ஒருவனிடத்துலதான் காண முடியுமே தவிர பிறருக்கு அப்ப திருவள்ளுவர் தானே ஓமை தனக்கு தனக்கு ஓமை இல்லாதா அவன் அவனுக்கு இருக்கின்ற தன்மை அவன் ஒருவனுக்குத்தான் உண்டு வேற யாருக்கும் இல்லை அவனுக்கு ஓமையா சொல்லலாம்னா இல்லப்பா தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அருமையா என்னங்க இன்ன தன்மையன் என்று அறிவுன்னா அவனுடைய தன்மையை அறியவும் முடியாது அவன் தன்மை பிறத்துல இருக்கவும் முடியாது அப்ப அவன் ஒருவனுக்கே உரியது வேற எதற்கும் அதான் பெற்றி அவனுடைய தன்மை எல்லாம் பிறர்க்கரிய பெம்மான் பிறர் யாருக்கும் இல்லாத தன்மையை உடையவனாக இருப்பானான் அவன் இங்கே இருக்கிறான் பெருந்துரையான் திருப்பெருந்துறையில எனக்கு எப்படி உனக்கு எனக்கு என்ன அளவுல எப்படி தெரியுமா செய்தான் கொற்ற குதிரையின் மேல் கொற்ற குதிரையாம் அது என்னது கொற்ற குதிரை கொற்றம்னா வெற்றி வெற்றி பொருந்திய குதிரையா என்ன வெற்றி பொருந்தியது குதிரை குதிரை இல்லாம இருந்தே குதிரையா கருதி ஒரு நாள் ஒரு நாள் அரசனுடைய கொள்ளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கு கொள்ள வச்சிருக்கிறேன் சாப்பிட்டு இருக்கு ஆனா பிடிக்கல இருக்கு ஏன் அது சாப்பிட்டதெல்லாம் சுடல இருக்கிறது அது இது இந்த இழுத்து இழுத்து அரையும் குறையுமா எரிஞ்சிருக்குல்ல அந்த எரிஞ்சதை இழுத்து சாப்பிடும் நான் நடி தானே இப்போ நீங்க ரொம்ப கொள்ள வச்சா அது பிடிக்க மாட்டேன் நீங்க நீங்க சாதாரணமா சாப்பிட்றவங்க சாதாரணமா சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும் அவங்களுக்கு போய் நீங்க அல்வா தொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சரி வராது இதெல்லாம் வேணாம்ப்பா கொஞ்சம் சாதம் கொஞ்சம் மோர் கொஞ்சம் ஒரு ஊறுகா அது போதும்ப்பா நான் விட்டுணும் அவங்கள அது அவங்களுக்கு தம்பியா இருக்கும் இல்ல அது மாதிரி அது இங்க இருக்கும்போது அப்படிலாம் ஒரு அருமையான அமைப்பெல்லாம் சொல்லுது அந்த மாதிரி அந்த குதிரைகள்லாம் இருந்துதான் நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் எப்பா இந்த நரியெல்லாம் இது என இதெல்லாம் அகச்சான்று இல்லைன்னா நம்மளால என்ன பண்ணுவான் ஐயா குதிரையை சொன்னா நரிய குதிரை ஆகினார்னா எங்க எங்க திருவாரத்தில் இருக்குன்னா லட்ச இடத்துல இருக்க உட்காடுறான் ஆனா நமக்கு ஆகுமானா உனக்கோ எனக்கோ இந்த பிரிவில் எந்த பிரிவு சத்தியமாவாது ஏன் அது அவனுக்காக நீ என்ன பண்ண நீ நான் என்ன பண்றது அதை பார்த்து அப்படியா பெருமானி இவ சொல்லவா என்ன தன்மயன் என்றடி உன்னாயம்மானி எளிவந்த பெருமானி அன்னம் வைகும் வயற்பழத்து அணி ஆரூராணி மறக்கலுமா என்றெல்லாம் சொல்றவன் அப்படி வருவோம் எனவே பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான் எந்த எந்த குதிரையில வந்தான் கொற்ற குதிரையின் மேல் வந்த ருளிகி வெற்றி பெற்ற வெற்றியான குதிரை ஏன்னா இதுவரைக்கும் பாண்டி மன்னன் அமைச்சர் சந்தேகப்பட்டான் என்ன அவர் போனவர் வரக்கானா திருப்பரந்தொல்லை தங்கிட்ட குதிரையும் வரக்கானா ஆளும் வரக்கானா நினைச்சார் இந்த மாதிரி இந்த குதிரை வந்ததுதான் அவர் மேல ஐயப்பட்டது அவர் யார் என்பது தெரியாம இருந்ததுக்கெல்லாம் மாற்றி ஒரு வெற்றியை கொடுத்தது அப்போ மணிவாசகருடைய அருள் வெற்றி தான் இந்த குதிரையாக வந்தது கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி அரியவனத்தில் என்ன குற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற குற்றம் எல்லாம் எதனால வருது இந்த மும்மலம் தான் இந்த மும்மல அடுக்கனாலதான் எல்லா குற்றமும் வருது அந்த எல்லா குற்றமும் இருக்குதே அதை நீக்கும் அப்போ இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் கொழு புரிந்தார் மாட்டு கொண்டு என்பால் இருந்த அந்த உலகியற் பொருளாக இருக்கிற குற்றமெல்லாம் நீக்கி என்கிட்ட ஏதோ கொஞ்சம் கிஞ்சிட்டு உன் மேல ஒரு அன்புன்னு கொஞ்சம் இருந்தது அந்த அந்த சிறிய அன்பை பெரிய அன்பாக கருதி குணங்கொண்டு கோதாட்டி என்னை மிகவும் பாராட்டின பாராட்டி சுற்றிய சொற்ற தொடர்வருப்பான் சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான் உன்னை நினைய நினைய நினைய இதுவரைக்கும் என்னை நான் சுற்றி கொண்டிருந்த சுற்றமெல்லாம் அப்படியே மறந்து போச்சு மறந்து போச்சு மறந்தது உண்மைதானா உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் நான் சுற்றிய சுற்ற தொடர்பு அந்த தொடரை முழுமையா எடுத்துட்டேன் ஏன்னு கேட்டதெல்லாம் திருவிழா பணத்திலும் அருமையா பண்ணார் இவர் இந்த மாதிரி இந்த நரியல் இது குதிரை வாங்க போனவர் குதிரையெல்லாம் வரல வந்த பிறகு பின்னால் வரப்போகுது அதற்கு இடையில நீ முன்ன போப்பா நான் ஆவணி மூலத்துல கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டார் பெருமான் இவர் முன்ன போனார் போனவன அரசங்கிட்ட என்ன மாண்புமிகு அமைச்சரே அப்படின்னு கேட்ட இதுவோ வந்துடும் ஆவணி மூலத்திலிருந்து தவறாமல் வரும் என்று சொன்னார் சரி நம்ம ஏன்னா அவ்வளவு கை சுத்தமான ஆளு மாண்புமிகு அமைச்சர் அதனால நண்பனை சரி நேரா அப்ப போயிருக்கார் திருவாரூருக்கு அப்பதான் அங்க இருக்கவங்க எல்லாம் அப்பா பாட்டினார் மாமாலாம் இருப்பாங்கல்ல அவர்லாம் வந்து என்ன மணிவாச பெருமானி என்ன கூப்பிடுவாங்க வேற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க என்னப்பா தம்பி நல்ல தங்கமா இருந்த புள்ள நல்ல மாண்புமிகு அமைச்சரா இப்படி உன் மேல கலங்கமா ஊரெல்லாம் பேசுதுடா தினமரல்ல நேற்று பாடுறா என்னவே திருவாத திருவாத பணத்தை வாங்கி அறையவே இப்படி என்ன சொல்லாது ஏன் குதிரை வரல இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் இப்படி எல்லாம் பிரசனம் பண்றாங்கன்னேப்பா அப்பதான் நீங்க எல்லாம் யார் அப்படின்னு தம்பி பாரு நம்ம கிட்ட இருந்து நம்ம ஊருக்காரரா இருந்துட்டு என்ன யாருன்னு கேக்குறானு அதனால உற்றாரையான் வேண்டேன் நம்ம ஊருக்காரரா நீ திருவாதப்போர் ஊர் வேண்டேன் உன்னை பத்தி பத்தி பத்தியா அங்க இங்க திறந்து வச்சார் அதை திறந்து வச்சார் மாண்டு வச்சார் அங்கே வந்தார் இந்த பாலத்தை திறந்து வைத்தார் அப்படின்லாம் சொன்னாங்களேடா பேர் வேண்டேன் இவரோட கிளாஸ்மேட் படிச்சது அதனால என்ன பாதவூர் என்ன இப்பதான் காட்சி அளிக்குது நான் ரொம்ப நாளா காணா அப்படின்னு சொன்னாரு என்னடா அப்படின்னு டா கூட போட்டு சொல்லியிருப்பாங்க கற்றாரை ஆண் வேண்டேன் அதான் சுற்றிய சுற்ற தொடர் வெறுப்பான் அது தன்னை இதுவரைக்கும் சூழ்ந்திருக்கிற தொடர்வெல்லாம் அப்படியே நீக்கிட்டது ஆனா சுற்றிய சுற்ற தொடர் வெறுப்பான் தொல் புகழே பற்றி தொல் புகழே பற்றி தொல் புகழ் என்றால் இன்னைக்கு நேற்றல்ல அவனுடைய புகழ் என்று அவன் அன்றே அவன் புகழுடையவனாக இருப்பான் அல்லவா அதான் பொருள் செயற் புகழ்னு சொன்னார் பாருங்க திருவள்ளுவர் அந்த பொருள் செயற் பொருளுடையவன் தொல் புகழையே பற்றி இப்பாசத்தை பற்று அற அப்போ அவனை பற்ற பற்ற இந்த பாசம் தானே நிகழும் தானே நிகழும் அது ஒன்றை பற்றும் போது இன்னொன்று தானே நிகழும் அது இயற்கை நமக்கு எப்பவுமே எல்லாருக்குமே என்னால பாருங்க சார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தம்பி நல்லா இருந்தா ஆச்சு அந்த தலையண மந்திரம் பாருங்க இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறானே அவளையே சுத்திட்டு நிக்கிறான் ஏன்னா ஒன்றை பட்டுனா இன்னொரு பட்டு தானா போடும் போகாம இருக்கணும் என்ன அங்கேயும் அளவா வைத்து இங்கேயும் அளவா வைத்து அப்படி எல்லாம் இருக்கும் அதுக்காக பற்று கூடாதுன்னு அர்த்தம் ஆனா அதை பற்ற இது போயிடும் அதனாலதான் பற்றும் போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அளவாக அந்த பற்று அமைந்திருக்கும் இவ்வளவும் யாரால் என்ற நினைப்பு இருந்ததுன்னா வந்துடும் பெரிய இன்னைக்கு குழந்தை குட்டி மனைவி எல்லாம் இருக்கிறாங்க மாசர பொண்ணு வளம்பரு முத்து வெறியே வெறியெல்லாம் இருக்குது இப்படி எல்லாம் இன்னைக்கு ஒரு புடியும் கொடுத்தனமா இருக்கிறோம் இப்படி வளர்ந்துருக்கிறோம் நம்ம நம்பி ஒரு பெண்ணை கொடுத்து வா மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்குன்னா அப்பா அம்மா இல்ல தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செய்ததல்லவா இல்லைன்னா உன்னை வேண்டா அதனால இங்கேயும் பாசம் அதே போல அதுக்காக இங்கேயே பாசம் வச்சுட்டு இது மேலேயே அப்படி பட்டிருந்தாலும் அது கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பண்ணிட்டீங்களா அதனால இங்க அளவாக அங்க அளவாக ஆகவே பற்றி இப்பாசத்தை பற்று அற நாம் பற்றுவான் நாமெல்லாம் பற்றுகின்ற அந்த பரம்பொருள் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கானம்மானாய் ஐயா இந்த உலகியலை விடுத்து அவனை பற்றவனே அவனை ஏன் அப்படி பிடிப்ப பற்றுதல் பிடித்தல் சரிங்களா அப்படி இருக பிடிச்சதுனால என்னதான் உனக்கு ஆனந்தம் கிடைச்சதுன்னு இன் அமுதமுமாய் தித்திக்கும் அது ஏன் கேட்கறது அப்படி தித்திக்குதுன்னா எப்படி தித்தி தேனாய் தித்திக்கும் இன் அமுதமுமாய் தித்திக்கும் அப்படி அப்போ அந்த இன்பத்தை சொல்லவே முடியல ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி ஆறாத இன்பம் நினைத்து நினைத்து மகிழ்ந்து மகிழ்ந்து வரும்போதும் தவிட்டாத இன்பம் அந்த ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அந்த அந்த ராணா கூட எந்த ராணா சின்ன ராணா ஆறுதல்னா நிறைதல் ஆறாதான நிறைவில்லாத அந்த இந்த இந்த பெரியரானா போட்டுட்டா ஆறாதான்னா இது ஆறாதுன்னு இது ஆறாது அப்ப பால் ரொம்ப சுடுது சார் என்ன அந்த வல்லினரானா இந்த ராணா போட்ட ஆறாதுன்னு விட்டார் இப்படி எல்லாம் அக்கா அப்படியே படிச்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கு எந்த ராணா போகணுங்கிற வந்துடும் மரம் அப்படின்னா இந்த சின்ன ராணா போட்டா நிக்கிற மரம் பலினம் போட்டா மரம்னு மரம் மரம்னா பாவம்ங்கிற கூட பொருள் உண்டு அறத் அறத்துக்கு மது மறுதலை மரம் பாவ செயல் கூட பேர் வீரம் என்றும் பேர் இப்படி எல்லாம் இருக்குது எனவே பற்றிய பேர் ஆனந்தம் பாடுதுங்க நம்மாயி என்று சொல்லி அம்மானையை நிறைவுபடுத்துகிறார் இருபது பாட்டில்